சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என்னுடமையையும் சக்கரப் பொறியொற்றிக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என்னுடமையையும் உன் சக்கரப்புரியொற்றிக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே பறவையேறு பரம்புருடா நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதமாகின்றதா செய்யும் பாவக்காடு காடு தீக்குழி வேகின்றதால் அறிவ என்னும் அமுதவாறு தலைப்பற்றிவாய்க் கொண்டதே எம்மனா என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுள்ளே நாய் பெத்த நன்மை இவ்வுலகினில் ஆறு பெறுவார் நம்மன் போலே வீழ்த்த முக்கும் நாட்டிலுள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூர்கள் பாய்ந்தனவே கடல் கடைந்த முதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் உடலுருகி வாய் திறந்து மடுத்துன்னை நிறைத்துக் கொண்டு கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப்பெறா பெறா தடவரைத்தோள் சக்கரபாணி சார்ங்க விற்சேவகனே பொன்னை கொண்டுரைகள் மீது நிறமள உரைத்தார் போல் உன்னை கொண்டென் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் உன்னை கொண்டென் உள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் என்னப்பாவென் நெருடீகேஷா என் உயிர்காவலனே உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடை நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டே அன்னடங்கமழுவலங்கை கொண்ட இராமநம்பி என்னிடை வந்தெம்பெருமான் இனி எங்கு போகின்றதே பருப்பதத்துக் கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்றும் வாசகமே உருப்பொலிந்த நாவினேனை உனக்குறித்தாக்கினையே பருப்பதத்துக் கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்றும் வாசகமே உருப்பொலிந்தனாவினேனை உனக்குதித்தாக்கினையே அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்தென்னுள்ளே நின்றுனுக்கு கண்களசும் பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமினடியவனே பனிக்கடலில் பள்ளிகோ